شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم رواه مسلم எல்லா புகழும் நிகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹே உரித்தார் சலவாத்தும் சலாம் எமது உயிரிலும் இனிய செய்தனா முகமது சல்லாஹ் அலி வசல்லாம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சகாபாக்கள் தாபெய்கள் தமோ தாபெய்கள் மற்றும் எல்லா உண்மையான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகும் கண்ணியத்துக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு மகானுவ ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கங்கள் இருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தினுடைய வாழ்வு மிகவும் குறுகியது மிகவும் அற்புதமானது மிகவும் படிப்பினைகள் நிறைந்தது அல்லாஹ் சுமானுவதால இந்த உலகத்துக்கும் நாட்களை எண்ணியே கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மனிதனாக இருக்கலாம் அவனுக்கு உதவியாக படைக்கப்பட்ட ஏனைய வஸ்துக்களாக இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் நாட்களை எண்ணித்தான் அல்லாஹால கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் அந்த படைப்புகளில் மிக சிரேஷ்டமான ஒரு படைப்பு தான் மனிதர்களாகிய நாம் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது எங்களுக்காகத்தான் அதிலும் இந்த உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹுவை நம்பி ஈமான் கொண்டு வாழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குகின்றான் சூரியன் காலையில் உதித்து மாலையில் மழைகிறது என்றார் தேவையான நேரத்தில் மழையும் தேவையான நேரத்தில் வெயிலும் இப்படியாக எல்லா மசூக்குகளும் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள தரத்தீவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் முன்னிற்காகத்தான் அவைகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் முகினுடைய பதவியை உயர்த்துவதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகளை வைத்திருக்கிறார் முகினுடைய பதவி என்பது சாதாரணமான ஒன்றல்ல மூமின்களில் ஒவ்வொரு ஈமானுடைய தரத்தில் உள்ளவர்களுக்கும் ஆசிராமில் வித்தியாசமான தரம் இருக்கிறது உலகத்திலே நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒவ்வொன்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு சாப்பாட்டு கடைக்கு செல்வதாக இருந்தாலும் வசதிக்கு ஏற்ப வித்தியாசப்படும் வாகனத்தை ஏறுவதாக இருந்தாலும் அவரவருடைய வசதிக்கு ஏற்ப வித்தியாசமான வாகனம் ஓய்வெடுப்பதற்காக ஒரு ஹோட்டலில் தங்குவதாக இருந்தாலும் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப வித்தியாசம் அல்லாஹ் அவர்கள் இந்த மூவிங்களுக்கு எப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வித்தியாசம் வெறும் ரூம்களாலேயோ அல்லது வெறும் கட்டில்களாலேயோ வெறும் இரண்டு மூன்று கலைகளாலேயும் வித்தியாசப்படுவதல்ல அல்லாவுடைய பாதையில் நின்ற முஜாஹிதீன்களுக்கு மட்டும் நூறு வகையான அந்தஸ்துகளை எல்லாம் இந்த இருக்கிறது நூறு அந்தஸ்து அந்த ஒவ்வொரு மற்றதை விட வித்தியாசமானது அந்த நூறும் தான் உலகத்தில் உள்ள ஓமிங்களுக்கு அல்ல ஒவ்வொன்றுக்கிடையும் வித்தியாசம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கும் மாளிகையின் அழகு அந்த சுவர்க்கத்தில் இருக்கும் அறைகள் அந்த சுவர்க்கத்தில் இருக்கும் கட்டில்கள் அந்த சுவர்க்கத்தில் இருக்கும் கூலியங்களுடைய அழகுகள் அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகள் அங்கே இருக்கும் பழங்களின் ருசிகள் அங்கே கொடுக்கப்படும் உணவுகளின் வகைகள் அங்கிருப்பவர்கள் ரப்பை ஒவ்வொரு நாளும் பார்ப்பதற்குரிய ஏற்பாடுகள் நூறு வகையான தரஜாக்களை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு தரஜாக்களுக்கும் இடையே வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையப்பட்ட வித்தியாசம் அவை சாய் வந்தார் அடுத்தவர்களுக்கு எல்லாம் எப்படி ஏற்பாடு செய்திருப்பாங்க இந்த அந்தஸ்துகளை எல்லாம் கொடுப்பதற்கு அல்லா உலகத்தின் உண்மையை சோதிப்பார் சோதிப்பது அழிப்பதற்காக அல்ல சோதிப்பது பதவி உயர்த்துவதற்காக அழிப்பதற்கு அல்லா இறக்குவது சோதனை அல்ல அழிப்பதற்கு இறக்குவதற்கு பெயர் தண்டனை அல்லாஹ் முன்னிலை சோதிப்பார் காவிர்களை சந்திப்பார் சில நேரம் ஒரே தான் வரும் சில நேரம் ஒரே உருவத்தான் வரும் ஒருவருக்கு அது சோதனையாகவும் இன்னொருவருக்கு தண்டனையாகுமா பதவியை உயர்த்துவதற்குரிய மூன்று வகையான பரீட்சைகளை பற்றி சொல்லுகிறார் மூணு வகையான இஸ்லாம் ஈமான்தாரிகள் இந்த வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து உலகத்தின் கடைசியாக வெற்றியும் கிடைக்கும் ஒவ்வொரு முகியை பார்த்து உழைத்து பேசுகிறான் லட்டுபுல உண்ட லட்டுபுல உண்ட நீங்கள் சோதிக்கப்பட்டே ஆகுவீர்கள் லேசாக சொல்லுங்க சோதனை வந்தே ஆகும் அல்லாமா சுயூதி ரஹ்மகுல்லா அப்துல் மன்சூர் என்ற தன்னுடைய தப்சீரிலே இமாமுடைய ஹாத்திமுடைய ஒரு இஸ்லாமின் பதிவு செய்கிறார் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று யாரை பார்த்து சொல்லுகிறார் யார் தீனுக்கண்டு இறங்கி இருக்கிறார்களோ தீனுடைய கோயிலாவில் தீனுடைய களத்தில இறங்கி மக்களுக்கு நனவை நாடுகிறார்களோ மக்களை பாவத்திலிருந்து அகற்ற பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்பட்டதுதான் உங்களுக்கு பதவி உயர்வுக்காக சோதனை மூன்று வடிவங்களில் மூமின்களுக்கு சோதனை இருக்கிறது சோதனை வந்தே ஆகும் அதுல இருந்துதான் அல்லாஹ் சிலருடைய பொருளாதாரத்தில் சோதிப்பாங்க முதலாவது சோதனை வருமானத்தில் முதலாவது சோதனை பொருளாதாரத்தில் வளர்ந்த பொருளாதாரம் விடும் வந்த வருமானம் விழுந்து போகும் கிடைத்த ஆதாயங்கள் கட்டுப்பட்டு போகும் சிந்திக்கின்ற காட்சிகளை பார்க்கிறார் ஏழைகள் இன்னும் அவர்கள் கஷ்டத்திலே போடப்படுகிறார்கள் இந்த காட்சிகளையும் செய்த அனுபவத்திலிருந்து எல்லாம் தலைவர்கள் பார்க்கிறார் உணர்ந்தார்கள் அல்ல இந்த காட்சிகளை எல்லாம் மனமுள்ள என்னுடைய கண்ணுக்கு காட்டுவதை என்னுடைய செல்வத்துக்கு ஒரு பரீட்சை வைத்திருந்தார் பணத்தை வார் இணைக்கிறார்கள் அள்ளி கொடுக்கிறார்கள் எட்டு கடைகளும் அடைக்கப்படுகிறது பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களுடைய ஒரு கடை கூட மூடுவதற்கு முன்னால் பணத்திலே ஒரு தொகையை அள்ளி கருப்பு நிற காலும் தொங்குகிறது உடலும் தொங்குகிறது பார்ப்பதற்கு மிக அலுவலப்பான கோலத்தில் இருக்கும் அதனாலே பணம் உரிமையாக்குகின்றதே குரான் என்ன சொன்னது தெரியுமா அபூபக்கரை அந்த செல்வம் நரகத்திலிருந்து பாதுகாத்து விட்டது இருந்த பணம் அதன் பிராருடைய உரிமைக்கு அதை வித்திருக்கிறது பணத்தை கொடுக்கிறார் அதன் பிராரை அடிமை தரத்திலிருந்து விளக்குகிறார் எஜமானன் கொடுத்துக் கொண்டிருந்த அட்டூழியம் அநியாயம் அடி உதையிலிருந்து அதன் பிராரை பாதுகாக்க செய்த அவமக்களுடைய பணம் செல்லுகிறது சூரத்தில் லெயிலே அல்லாஹிருக்கிறார் வசையின் ஜன்னமுகல் அத்துகா வசை ஜன்னமுகல் அத்துகா தத்துவாதாரி நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார் பாதுகாக்கப்படுவார் நாளை அவர் நரகம் போக மாட்டார் முழு தப்சீரம் சொல்கிறது அங்கே அர்த்தம் என்பது எல்லா முத்தத்தைகளும் அல்ல அங்கே அதற்கு அபூபக்கரை எல்லா குரானிலே சொல்லுங்கள் அல் அர்த்தம் அதற்கு அபூபக்கர் பொருளாதார சோதனை மதீனாவுக்கு போகிறார்கள் எட்டு கடைகளில் முதலாளி தீனுக்காக அனைத்தையும் இழந்து வெறும் கையுடன் செல்கிறார் சமூகத்துக்கு போவதற்கு அந்த சமூகத்தில் எல்லாம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது சமூகம் நீண்ட தூர பிரயாணம் நீண்ட தூர பிரயாணம் கடும் சூடு எதிரிகள் அதிகம் சூழ்நிலாவும் பொருளாதார பற்றாக்குறையில் இருக்கிறார்கள் இருப்பவர்கள் எல்லாம் உங்களுடைய செல்வத்தை கொண்டு வாருங்கள் என்று பயணம் செய்து உற்சாகப்படுத்துகிறார்கள் அப்பொழுதுதான் யோசிக்கிறார்கள் என்று அதர சமூகத்திலே நான் நாம் முன்னிடம் போவதற்கு இந்த ஒரே சந்தர்ப்பம் இதுதான் எல்லாரும் அதர சமூகத்திலே எல்லாம் இருந்தார் முதலாம் இடத்திலே இருப்பார்கள் இந்த அதர சமூகத்திலே இருந்து நான் முதலிடத்தை பிடிப்பேன் அவருக்கு தெரியும் அதர சமூகத்திலே எல்லாம் அவர்களிடம் தீனுக்கு செலவழிக்க எதுவுமே கிடையாது ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் நபி அலை சலாம் வசலாம் அதில் துமரிடத்திலே கேட்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய செல்வத்தில் எவ்வளவை கொண்டு வந்தீர்கள் சொன்னார்களே சூழலா என்னுடைய முழு சொத்திலே பாதையை கொண்டு வந்திருக்கிறேன் சொத்திலே பாதையை தவக்கூடிய இந்த செலவுக்காக படுத்திருக்கிறேன் இதே கேள்வி அதில் சமூகத்தினர் போட்டிருந்தால் நிச்சயம் அவர் தோல்வி விட்டிருப்பார் அல்லாவுடைய தூதர் கருணை உள்ளம் கொண்டவர்கள் அவர்கள் கேள்வியை வித்தியாசப்படுத்துகிறார்கள் கேட்டார்கள் அபுபக்கர் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் கேட்டேன் வீட்டிலே எவ்வளவு விட்டு வந்தீர்கள் அதில் உமரிடத்திலே கேள்வி எவ்வளவு கொண்டு வந்தி அதில் அபுபக்கரின் கேள்வி மனைவி மக்களுக்காக எவ்வளவு விட்டு வந்தி சொன்னார்கள் அல்லாவையும் சூழையும் விட்டு வந்தேன் அல்லாவுடைய பேச்சில இருக்கக்கூடிய நம்பிக்கை சூருடைய வாதாக்களை எப்படி நம்ப வேண்டும் மனைவி மக்களுக்கு அந்த சொன்னார்கள் இன்று நான் வெல்லவில்லை என்றால் இனி எனக்கு தலை வழியே நாளை தியாமத்தில் நாளை தியாமத்தில் தீனுக்காக தனது பணத்தை முழுமையாக செலவழித்த சமூகத்தினுடைய நிலை என்னாகும் சுவர்க்கத்தின் ரெட்டு வாயில்களையும் அவர்களை கூப்பிடும் சுவர்க்கத்துக்குள்ளே போல எட்டு வாயில்கள் இருக்கிறது அந்த எட்டு வாயில்களும் சில சமூகத்தை கூப்பிடும் சுவர்க்கம் பெருமைப்படும் எனது வாயிலுக்குள்ளா செய்த அவபத்திர வந்தாலும் பெருமை அதுல சமூகத்திற்கு இருக்கிற ஒரே விஷயம் எந்த வாயிலுக்குள்ளா போவது என்று முடிவெடுப்பது மட்டும்தான் அல்ல சொல்லுகிறான் பொருளாதாரத்தில் மூவிற்கு சோதனை வரும் அவனுடைய பதவி உயர்வு அல்லாவுடைய ரசூலின் மனைவிக்கே சோதனை ஏற்படுத்தாரே மக்காவுடைய ஒரு பெரும் செல்வ ஜீவாதி ஹதீஜாவதி எல்லா எத்தனை ஏழைகள் இஸ்லாத்துக்கு வர ஹதீஜாவுடைய பண உதவியது எத்தனை அடிமைகள் உரிமை பெற ஹதீஜாவுடைய பண உதவியது சவாவுடைய மனையில் இருக்கிறார்கள் முஸ்னத் அகமதில் இருக்கிறது கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கிறார்கள் அதில் ஜிபுரைகளை அல்லாஹ் அனுப்புகிறார் கேட்டார்கள் என்ன முகம்மது நீங்களும் மனைவியும் பிள்ளைகளும் இங்கே இருக்கிறீர்கள் சொன்னார்கள் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்லுகிறேன் மூன்று நாட்களாக எங்களுடைய வீட்டிலே ரொட்டி சமைக்க மாவும் இல்லை கஞ்சி சமைப்பதற்கு கூட மாவு கிடையாது வீட்டிலே பிள்ளைகளுடன் பெண் பிள்ளைகளுடன் அங்கே இருக்கிறார் கேட்டார்கள் அந்த உங்களுடைய மனைவிதானே மக்காவில இருந்து ஒரு சிறந்த செல்வாமல் எங்கே அவருடைய பணம் எல்லாம் சொன்னார்கள் முழு பணமும் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கப்பட்டது உலகத்தை பார்க்கும் போது அவர் முட்டாள்தனமாக தெரிந்தது அறிவீனமாக தெரிந்தது திட்டமிடல் இல்லாமல் செய்யும் ஒரு வேலை என்று தெரிந்தது பார்த்தவர்கள் இப்படியும் செலவழிக்க வேண்டுமா என்றெல்லாம் யோசித்தார்கள் ஆனால் வானத்திலிருந்து வந்த செய்தி அல்ல அதற்கு ஹதீஜா ரதி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பினார் அல்லாஹ் யுக்ரே ஹஸ்தலாம் யார் சொல்லலாம் உங்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னார் அல்லாஹ் சலாம் சொல்ல சொல்லுவது ஒரு சின்ன வேலையா எங்களுக்கு ஒரு மனிதர் சலாம் சொல்லி அனுப்புகிறார் மன்னர் சலாம் சொல்லுகிறார் மலிக் சலாம் சொல்லுகிறார் துணியா அல்லாஹ் சலாம் சொன்னால் தான் அர்த்தம் என்ன தெரியுமா இதுக்கு பிறகு பயப்பட வேண்டிய கட்டமே அவருக்கு இல்லை துனியாவிலும் இல்லை சக்கராத்திலும் இல்லை அவரிலும் இல்லை அசிரிலும் இல்லை விசாரணையும் இல்லை நீதான் தராசிலும் இல்லை சிராசல் முஸ்தகிமை கடக்கும் போதும் இல்லை சுவர்க்கம் உறுதி ஏன் அசலாம் என்ற சொல்லுக்கு அர்த்தமே அல் அவான் பாதுகாப்பு அல்லாஹ் சலாம் சொல்கிறது அது மட்டுமா இல்லை சுவர்க்கத்திலே கஸ்பண்டு ஒரு வகையான சிறப்பு முத்தி இருக்கிறது அந்த முத்தியா கட்டப்பட்ட சுவர்க்கத்திலே ஹதீஜா இருப்பார்கள் யாருடைய தங்கு தகையோ சப்தமோ இருக்காது அந்த சுவர்க்கத்திற்குள் சலாம் அந்த வார்த்தை மட்டுமே இருக்கும் பொருளாதார சோதனையை வெற்றி எறிந்த ஒரு ஆணும் ஒரு இதே சோதனை இன்னும் முஸ்லிம்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது புரிந்தவர்கள் வெற்றி அடைகிறார்கள் புரிந்தவர்கள் முன்னேறுகிறார்கள் அடைகிறார்கள் இரண்டாவது வகை இருந்து காப்பிரிகளிடம் இருந்து சகிக்க முடியாத பேச்சுகளை கேட்க வேண்டும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியான பேச்சுகளை எவ்வளவு வார்த்தைகள் உள்ளத்துக்கு ஈர்த்தியால குத்துறது போல இருக்குது அம்மால குத்துறது போல இருக்குது கத்தியால குத்துறது போல இருக்குது வார்த்தைகள் அல்லா சொல்லுகிறார் இந்த வார்த்தையும் நீ பொறுத்து அடுத்த படிக்கு ஏறியால் பார்க்கலாம் பல தஸ்மௌன்னம் இழந்தறிகிற ஊத்துருக்கின்றால் கவனிக்கும் இதனால் ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் இருக்கும் எந்த உம்மினும் யாருக்கும் எந்த நேரத்திலும் அஞ்ச வேண்டிய தேவை கிடையாது எல்லா வகையானவர்களையும் இந்த உலகம் கண்டுவிட்டது முன்னைய நபிமார்கள் எல்லா வகையான கொடியவர்களையும் பார்த்தார்கள் அவர்களுக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்று பாடமும் புகட்டி விட்டு போய்விட்டார்கள் பிராமணை விட பெரியவர்களா ஹாமனை விட பெரியவர்களா ஹாரோனை விட பெரியவர்களா அந்த நபிமார்கள் எவ்வளவு அழகாக முகம் கொடுத்தார் அல்லாவுடைய எதிரடியார்களே எப்படியெல்லாம் அவருக்கு மூசாவுக்கு சொன்னான் இப்படியெல்லாம் பேசினான் வீடுகளில் தொழுகின்ற மீன்களை மசிதர்களில் தொழுகின்ற மூமீன்களை சித்திரவதை செய்தான் மூமிங்கள் பயந்தார்கள் பள்ளிவாசலுக்கு வர பிறாவன் அடைப்பானோ ஒடுக்குவானோ கொள்ளுவானோ பெண்களை கற்பழிக்க செய்துவானோ சிறுவர்களை கொள்ளுவானோ பயந்தார்கள் அல்லாஹ் என்ன சொன்னா மஸ்ஜிதுக்கு வரவும் பயம் மஸ்ஜிதுக்கு வந்து கொள்வதற்கு பயமா உங்களுக்கு மாற்று வழி இருக்கிறது என்ன வீடுகளை வாக்கி தொழுதுவோம் யாரும் உயூத்தக்கும் திமிழகம் வாக்கி முஸ்தலாம் வீடுகளை திமிழாவாக்கி இந்த தொழுக மோதிக்கொண்டு போகாது மாற்று பரிகாரத்தை எல்லாம் மூவிந்தருக்கு சொல்லிக் கொடுக்கும் எப்படியான நோயினியான வார்த்தைகளை எல்லாம் ஒரு சூழ்நிலை செல்லலாலை செல்லம் கேட்டார் ஆனால் அவர்கள் பயப்படவில்லை தாங்க முடியாத தாங்க முடியாத வருத்தங்கள் தாங்க முடியாத வருத்தங்கள் அவைகளை எல்லாம் நற்குணத்தினாலே சூழ்நிலை எதிர்கொண்டார் இயேசுவனுக்கு திருப்பி இயேசுவதே புத்திசாலித்தனம் அல்ல அவனை வம்பனாக்கும் அடிப்பவனுக்கு திருப்பி அடிப்பது புத்திசாலித்தனம் அல்ல அவன் மடத்தனத்தினாலே செய்கிறான் மடத்தனத்திற்கு பதில் பொறுமையும் நற்குணமும் இல்ல அடித்தவன் மடத்தனத்தில் அடிக்கிறான் அதற்கு பதில் பொறுமையும் நற்குணமும் தான் செல்லதாலே செல்ல அவர்களுடன் சேர்ந்திருந்து எத்தனை பேர் கலத்தறுத்தார் அவர்களையே முனாபித்துகள் மசிதிலே முன்சப்பிலே தொழுதார்கள் ஆனால் உள்ளத்தில் சூழலாவோட வெறுப்பு நடிக்கவே தொழுதார்கள் நடக்கவல்ல உள்ளத்திலே வளர்ச்சி தபூக் யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள் சூழலாய் சிலதாய் அங்கே ஒரு சிறிய அசம்பாவிதம் நடந்துவிட்டது ஒரு முகாஜிர் அவர் மக்காவில் இருந்து ஹிஜரத்து செய்து கொண்ட ஒரு வாலிபன் ஒரு அன்சாரி வாலிபரின் முதுகிலே அடித்து விட்டார் முஸ்லிம்ல ரிவாயத் முகாஜிர் அன்சாரிக்கு அழிந்து விட்டான் அடி வாங்கி அன்சாரி வாலிபர் ஒரு சப்தம் போட்டான் யார் அன்சார் அன்சாரிகளே மக்காவில் இருந்து வந்து ஒரு முகாஜிர் எனக்கு அடித்துட்டான் நீங்க எல்லாம் வாங்க என் பக்கத்தில் அவர் ஆள் செஞ்சு போட்டார் முகாஜிர் வாலிபரும் பயன்தான் எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சுவாங்களோ அவரும் கூப்பிட்டார் யார் முகாஜிரி முகாஜிரிகளே நீங்க எல்லாம் இடது பக்கத்துக்கு சேரும் முகாஜிர் அன்சார் சண்டை போப்பாச்சு இவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்து சப்தமா சொன்னாங்க என்ன ஜாகிலியா காலத்தினுடைய அருவருப்பான வார்த்தைகள் திரும்பவும் கேட்கிறது பிரிவினை பேசுவது ஜாகிலியை முகாஜிர் அன்சார் என்று முஸ்லீம்கள் உங்களை பிரிக்கிறீர்களா விட்டுவிடுங்கள் சமாளித்து அந்த விடயத்தை அவர்கள் அமைதிப்படுத்துகிறார் ஆனால் எப்பொழுதும் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருப்பது முனாபிக்குகளுக்கு பிடிக்காது முஸ்லிம்கள் மோதுவதையே நயவஞ்சகர்கள் விரும்புவார்கள் சமாதானத்தை விரும்ப மாட்டார்கள் இதனால் அப்துல்லா உபை அவனும் அங்கே இருந்தான் அவனுடைய குழுவை அவன் சேர்ந்து கதைக்கிறான் நேற்று முன்னெல்லாம் மக்காவிலிருந்து வந்து எங்களுடைய ஊரிலே குடியேறினார்கள் நாங்க தான் அவருக்கு வீடு கொடுத்தோம் தோட்டம் கொடுத்தோம் ஈட்டப்படம் கொடுத்தோம் பெண் கொடுத்தோம் அடிமைகளை கொடுத்தோம் எங்களுக்கே அளிக்காதா இந்த முகம்மதுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்ததுதான் இவ்வளவு பிரச்சனை இதனால் இந்த யுத்தம் முடியட்டும் முகம்மதை மதீனாவிலிருந்து வெளியேற்றுவோம் சொல்லவாக ஆனால் அந்த இடத்திலே ஏழு எட்டு வயது சிறுவரான செய்திபின் அர்த்தம் வந்து எல்லாம் தாராளர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார் அவருக்கு இந்த செய்தி காதலை விடுகிறது சொன்னார் யார் சொல்லவா உங்களுடன் இருந்து கொண்டே உங்களுக்கு எல்லாம் ஒரு குழுவை வைத்து திட்டம் திட்டுகிறார் இப்படி கதை செய்தா பொய் செய்வதற்கு தயங்க பொய் சொல்லுகிறார் நான் அப்படி கலைக்கவே இல்லை சத்தியம் சொன்னவிட அப்துல்லா இவ்வளவு அனுபவம் உள்ள ஒரு பெரியவர் ஒரு பெரியவர் அதனால் தெய்வம் நடக்கும் வித்தியாசமாக விளங்கி இருப்பார் ஒரு சிறுவர் என்ற அடிப்படையில் ரசூல்லா தெய்வம் நடக்கும் பேச்சை தட்டி விடுகிறார் சொல்கிறார்கள் தெய்வம் நடக்கும் நான் அவமானப்பட்டது போன்றானே கவலையுடன் போய் தூங்கினேன் அதற்கிடையில் அல்லாஹ் சூரத்தில் முனாஃபிக்கூட இறங்கிவிட்டார் அப்துல்லா இவனுக்கு எதையெல்லாம் அங்கு கதைத்தார்கள் தோழத்து காட்டினால் சூரத்தில் முனாஃபிக்கூட எப்போதோ இந்த யுத்தம் கண்ணியமான கேவலப்பட்ட வெளியேற்றுவேன் என்று சொல்வார்கள் அல்லாத சூறாவின் ஆரம்பத்திலே சொல்லுகிறார் முனாபிக்குடைய சத்தியத்தை நம்பினீங்களா அல்லா சாட்சி சொல்லுகிறான் முனாபிக்கள் பொய் சொல்றான் நீங்கள் சிறுவரை அல்லாஹ் உண்மைப்படுத்தினார் ஏழு வயது சிறுவன் செய்துவிடு அரசனின் பேச்சை உண்மைப்படுத்தி ஒரு சூறா சுரத்துள்ளார் அதுல துவர் ஆவேசப்படுகிறார்கள் யார சூழல் அவர்களை விட்டு விடுங்கள் நாளை உலகத்துக்கு செய்தி போகும் முகம்மது காவிர்களை மட்டுமல்ல கனிமா சொன்ன முஸ்லிம்களையும் வெற்றார் உலகத்துக்கு தெரியும் அப்துல்லா இவனையும் முஸ்லிம் அடுதான் முஸ்லிமை போன்றவன் நடிக்கிறான் முனாபிக்கல்ல செய்தி உலகத்துக்கு தெரியாது இஸ்லாத்துக்கு இதனால் அவமானம் உண்டாகும் அடக்கி வாசிங்க ஆனால் அதற்கு ரொம்ப ஆபத்து ரொம்ப பொறுமையுடன் உட்கார்கிறாங்க சில நாட்களிலே அப்துல்லா உபையின் மகன் வருகிறார் அப்துல்லா அப்துல்லா அவர் ஒரு பரிபூர்ண முஸ்லீம் தன்னுடைய தலையை கொண்டு வந்தார் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் உமர் பார்த்தாங்க உமர் நாங்க பொறுமையாக இருந்து அல்லா மகனையே நிறுத்தி நடக்கிறார் மகன் வந்து கேட்கிறான் இந்த தலையை வெட்டவான் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அப்துல்லா இவன் உமையுடைய கூட்டத்தில் இருந்த மசூராக்கள் அனைத்தும் குழப்பத்தில் முடிய ஆரம்பித்தது அவனுடைய குழுவை கிளர்ச்சி குழுவை சேர்த்து மசூரா பண்ணுவான் எல்லா மசூராவும் பிரச்சனையிலே தான் முடியும் ஒரு சோதனையை தாங்க முடியாத ஒன்றை தாங்கும் போது அல்லா அவர்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குவார் அஹ்லா எதிரிகளை தோற்கடிக்கும் மூமிங்களுக்குரிய இரண்டாவது சோதனைகள் மூணாவது சோதனை தான் பலரையும் உடல் ரீதியாக சோதிப்பான் நோய்க்கு மேல் நோய் மூமிங்களுக்கு நோய் வருவது ரஹ்மத்தாகும் மூமி சுத்தப்படுத்தப்படுகிறான் மூமினை சோதிக்க வருகின்றதுதான் அல்லா மூமிங்களை நோயினால் சோதிப்பது அல்லாவுடைய நல்லடியார்களை எத்தனை வகையான நோய்கள் இந்த ஏழைகளின் கலக்கி இருக்குது எல்லா வசதிகளையும் இந்த வசதிகளை இத்தனை வசதியில் இருக்கிறான் இத்தனை பக்கீர்கள் இத்தனை கடையாளிகள் இத்தனை நவ முஸ்லிம்கள் ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள் இருந்தும் நோயாளிகளின் கணிப்பு நெருங்கப்படுமானால் எந்த வீடும் நோயில் இருந்து விடுபடாது பெயர் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நோய் ஏழைக்கும் இருக்குது பணக்காரருக்கும் இருக்குது படித்தவருக்கும் இருக்குது பாவலருக்கும் இருக்குது ஆளும் அரசனுக்கும் இருக்கிறது சாதாரண குடிமகனுக்கும் இருக்கிறது அல்லா நோயை கொண்டு அனைவர்களை சோதிக்கிறார் ஆனால் இந்த நோயை சரியான முறையில் அடைத தெரியாவிட்டால் அவன் நோயினால் உலகத்தையும் விழுந்து ஆசிராவையும் இழப்பான் நோயின் போது எப்படி நடக்கணும் குரான் வழிகாட்டுகிறது ரசூலுல்லாய் சிறலாட்சியுடைய மார்க்கம் வழிகாட்டு இதை கையில் எடுக்கல நோயை பத்தி நோயை பத்தி ஒன்றும் படிப்பே இல்லை நோயுடைய நேரத்தில் எப்படி நடக்கணும் அதுக்கும் ஒரு கையில காசு இருக்குது இதனால் சின்ன நோய் வந்தாலும் யாருக்கும் தெரியாம போயிருது ரெண்டு ரூபா பன்னெண்டு சோமாக்குறத இருபதாயிரம் கொடுத்து சோமாக்குறாங்க ஆளுக்கால் தெரியாம பணம் இருக்குது பணம் பத்து ரூபாய் செலவழிகிறது பத்து லட்சத்திரம் முடியுது நாற்பதாயிரத்தில் முடியுது எண்பது லட்சத்தில் முடியுது கலக்கணம் கிறுக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே சூழலாடி செல்லலாடி செல்ல நோயின் போது ஒரு மூவி எப்படி நடக்கணும் என்று வழிகாட்டினார் நோயா சூழலாவுடைய வழிகாட்டல் இருக்கிறது சொன்னார்கள் நோயையும் கடும் நோய் வருவது நபிமார்களுக்கு தான் காய்ச்சல் வந்தாலே ஒரு சாதாரண மனிதர்கள் ரெண்டு பேருக்கு வருகிற வருத்தம் இருக்கு ரெண்டு பேருக்கு காய்ச்சல் வந்தா எவ்வளவு வருத்தம் ரசூலுக்கு அது ஒரு ஆளுக்கு காய்ச்சல் அவ்வளவு வருத்தம் ஏன் அந்த நோய்கள் நபிமாறுகளின் தரஞ்சாவை உயர்த்தும் சொன்னார்கள் இந்த சோழனை எவ்வளவு கடமையோ கூடிய எவ்வளவு கடமையோ சோதனையின் அளவுக்கே கூலி கிடைக்க அல்லாஹிடத்தில் அல்லாஹுடைய நல்லடியாக வசலா நோயாளிகளுக்குரிய நோயாளிகள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை காட்டிக் கொடுத்தார் நோயால் வெற்றி அடைய வழி என்ன நோயாளிகளிலும் எத்தனையோ தகவல் அதிலே ஆறு உயர்ந்த தர்ஜா தான் அந்த நோயினால் வரக்கூடிய கஷ்டங்களை தகஜுதில் அல்லாஹிடத்தில் அழுது சொல்லணும் எந்த மகளுக்கிடமும் தனது வருத்தத்தை சொல்லக்கூடாது அல்லாவுடைய நேசர்கள் அல்லாவுடைய அவுடியாவுகளின் வழிமுறை தனது கஷ்டம் வருத்தம் நோய் அனைத்தையும் தகச்சதின் சுஜூதலை அழுது அல்லாஹிடத்தில் சொல்வதை மகளுக்கு வாய் திறக்காமல் இருப்பதை இவர்களுக்கு கூலி சுவர்க்கம் தான் சரிவில் இருக்கிற ஒரு பெண்மணி ரசூல்லா இடத்தில் எனக்கு காக்க வழிப்பு ஏற்படுது காக்காய் வலிப்பது திடீரென்று கால்கையெல்லாம் அடிச்சு கீழே விடுவான் காக்கா வலி ஒரு பெண்ணுக்கு வருகிறதுனா எவ்வளவு வருத்தம் சொன்னார்கள் என் பெண்ணே ரெண்டிலும் ஒரு முறை இருக்கிறது ஒன்றோடு நீ பொருந்தணும் நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சுரக்கம் வாங்கித்தர நான் பொறுப்படுகிறேன் இல்ல துவா செய்யணுமா நான் துவா செய்யணும் ஆனா சுவர்க்கத்துக்கு நான் பொறுப்பேன் நோய் குணமாகவோ சுவர்க்கம் தேவையா சொன்னார் யார் சொல்லலாம் நான் பொறுக்கிறேன் நோயும் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் துவா செய்யும் விழுந்து கால் கைகள் அடிக்கிற நேரம் என்ன அவுரத்துகள் தெரியும் உடைகள் அங்கும் இங்கும் விலகு அப்படி விலகாமல் இருக்க மட்டும் துவா செய்யும் இவன் அம்பா அந்த பெண்ணை காட்டுவார்கள் இந்த நோயை பொறுக்கிறார்கள் இம்ரான் ஹுசைன் அவர்களுக்கு வந்த நோய் கேன்சர் மூலத்தில் வந்த கேன்சர் அப்பொழுது பேர் அறிமுகம் இல்லாததால் பாசூரா மூல வியாதி என்ற ஹதீசில் எழுதுகிறார்கள் மூல வியாதிக்கு எவ்வளவு பெரிய மருத்துவம் செய்ய வேண்டிய தேவையில்லை எவ்வளவு வருத்தம் யாரிடத்திலும் சொல்லாமல் பொறுமையாக இருந்தார்கள் ஹுசைன் சொல்கிறார்கள் அந்த நோயை யாரிடமும் சொல்லாமல் சில நாட்கள் நான் பொறுமையாக இருந்தனே நான் தனிமையில் இருக்கும் போதே மலக்குகள் வந்து எனக்கு சலாம் சொல்வார் மலக்குகள் சலாம் கடைசியாக பொழுக்க முடியாமல் சூடு போடுவது கன்சன் வந்தால் சுடுவார்கள் சூடு போடுகிற கை என்ற மருத்துவம் செய்தே எப்பொழுது மருந்து செய்ததோ மலக்குகளுடைய சலாம் நின்று போய்விட்டது சலாம் சொல்றது நிறுத்திட்டான் இது ஆக முதலாவது தரஜா இரண்டாவது தரஜாதான் மருத்துவம் செய்வது அதுவும் சுண்ணத்துதான் ஆனால் அது இரண்டாவது கொள்கை ஆனால் மருத்துவம் செய்பவர்கள் இரண்டு காத்து தொழுது அல்லாஹிடத்திலே அழுது சொல்லிவிட்டு மருத்துவர் நம்புங்கள் நாளை அல்லாஹ் குடத்தை தந்தால் மருத்துவரின் பெருமை கல்வியை வராது ஒரு நோயாளிய போய் சந்திங்க எப்படி அவனுக்கு சோமாச்சு நவலோக்கையில் இருக்கிற அவரை இந்த லோக்கையில் இருக்கிற இவரை மட்ராஸில் இருக்கிற அவரை சிங்கப்பூரில் இருக்கிற அவரை அவர் குணப்படுத்தினா நீ அழுது விட்டு வருவியே உனது உடலிலே இந்த நோய்தான் இருக்கிறது இந்த மூளையை கொடுத்தது யாரு அல்லா டாக்டருக்கு அடைச்சிருந்தா அவள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா என்னது படா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள் படாது நோயை கண்டுபிடித்தவரும் எப்படி மருந்து செய்யப்படும் படாது வைத்தியருக்கும் சிந்தனையை கொடுத்தவரும் அல்லாஹா அல்லாஹுவை அறுத்துக் கொண்டு நீ மகளூப்பை நம்பினால் உனக்கு ஈமானம் பறிவைத்து நோயையும் நீ சுகமாக்க முடியாமல் ஆகவே கடைசியாக சூழலாய் செல்லலாய் அழகாக சொல்லி தந்தார் நோயாளிகளே உலகத்தில் எத்தனை லட்சம் வகையான மருத்துவம் கண்டுபிடித்திருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் சிங்கப்பூரில் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கலாம் நோய்க்கு செய்யும் மருந்துகளை ஒரு பெரிய மருந்துதான் சதகா சதகா என்பது ஒரு டாக்டர் தான் அவர் கொடுக்கிற மருந்தே உலகத்தில் யாருக்கும் கொடுக்கிறார் உங்களுடைய நோயாளிகளுக்கு மருந்து செய்யுங்கள் தருமத்தால் நோயாளிகளுக்கு மருந்து செய்யுங்கள் உங்களுக்கு நோயா மனைவிக்கு நோயா தகப்பனுக்கு நோயா தாய்க்கு நோயா மகளுக்கு நோயா மகளுக்கு நோயா தர்ம மருந்து பரிகாரம் ஆனா தர்மத்தில் ரெண்டு முறைகளை பேணாமல் செய்தால் அந்த தர்மம் நோய்க்கு மருந்தாக இதை மட்டும் சொல்லிவிடும் இந்த ஹதீஸுக்கு கீழ் ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒரு அனுபவ ரீதியான சம்பவத்தை எழுதியிருந்தார் அரபு நாட்டில் உள்ள அறிஞர் அவருடைய ஒரு நண்பர் நண்பரின் மகள் திடீரென்று வாய்ப்பட்டார் நாலு வயது அந்த ஐந்து ஐந்து வயது பெண் பிள்ளை குதூகலமாக பெற்றோர்கள் பார்த்து சந்தோஷப்படுகிற வயது அந்த குழந்தை கோமா நிலைக்கு போய்விட்டது வீடே அடங்கி போனது போல அந்த வயது பிள்ளைக்கு நோய் வந்தால் வீட்டுக்கே நோய் வந்தது போல வீட்டில் எல்லோரும் கவலை அழுகை யாரும் சாப்பிடுறது இல்லை வீடே கண்ணீராக இருக்குது பெருத்த செல்வந்தனுடைய வீடு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கான் வைத்தியர்கள் பரீட்சிக்கிறார்கள் பரீட்சிக்கிறார்கள் நோயை கண்டுபிடிக்க குழந்தை கோமா நிலையில் இருக்கு எதுவும் பேசுதில்லை கட்டியில வைத்து போல வச்சிருக்காங்க முழு குடும்பம் அவருடைய ஒரு நண்பர் தொடர்பு கொள்கிறார் எப்படி உங்க குழந்தைக்கு நோய் நோயாக இருக்குது என்று கேள்விப்பட்ட எப்படி இருக்கு இன்னும் நான் உங்களுக்கு ஒரு வசியத்தாக ஒரு ஆலோசனையாக சொல்றேன் உங்களுடைய நோயாளிகளுக்கு சதத்தாவால் மருந்து செய்யுங்க அவர் சொன்னார் பட்டதில் இருந்து சதத்தா கொடுக்கலாம் புதுசல்ல அவர் சொன்னார் இல்ல அப்படி சும்மா சதத்தா கொடுக்கிறது சரியா நோய் சுகமாக நீங்க வச்சு கொடுங்க அழகு அல்லாஹிடத்தில் சொல்லிவிட்டு சதக்கா கொடுங்க இவர் விளங்கிக் கொண்டார் அல்லாஹுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்து ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறார் உரிய நேரத்தில் வழிகாட்ட ஆள் கிடைப்பதும் அல்லாஹுடைய விவகாரம் அந்த வழிகாட்டல் இல்லாம எத்தனை பேர் கோடிக்கணக்கு பணத்தை அழிச்சு பணத்தை கொடுத்து கொடி எடுத்துடுவார் வழிகாட்டல் இல்லை இவர் சதக்கா கொடுத்தார் ஆனால் குழந்தை எப்படியே தான் திரும்ப அந்த நண்பரோட தொடர்பு கொண்டார் உங்களோட புத்திமதிப்படியே நாம் தர்மம் கொடுத்தாலும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மாற்றம் இல்லை அவர் சொன்னார் இல்லை இன்னொரு தவறு நீங்க செஞ்சுட்டீங்க சதக்கா கொடுக்கறதுல உங்களோட செல்வத்தோட அளவுக்கு சதக்கா கொடுக்கணும் நீங்க மிஸ்கின் சதக்கா கொடுக்கறது மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா கொடுத்தாலும் சதக்கா வரல உங்களோட செல்வத்தின் அளவுக்கு சதக்கா வரல இதுல பழைய உணவாக்கள் சொல்வார்கள் சதக்கா நோய்க்கு கொடுக்கிற சதக்கா எப்படி இருக்கணும்டா கொடுக்கிறவரிடம் மனசு நோகணும் இவ்வளவு கொடுக்கிறா லட்சாதிபதி ஆயிரம் கொடுக்கிறது சதக்காவல்ல அவர் லட்சம் கொடுக்கணும் கோடீஸ்வரன் லட்சம் கொடுக்கிறது சதக்காவல்ல கோடியாக கொடுக்கணும் மனம் நோகணும் நீயத்துடன் கொடுக்கணும் செல்வத்துடைய மட்டத்துக்கு சதக்கா இப்பதான் அடுத்த நாள் காலைய வாகனம் நிறைய மாமிசத்தை ஏற்றினார் உணவை ஏற்றினார் பணத்தை எடுத்தார் முழு நகரத்திலும் இருக்கக்கூடிய ஏழைகளை மூளை முடக்கெல்லாம் போய் தேடி தேடி கொடுத்தால் அவர் அந்த சம்பவத்தில் எழுதுகிறார் சில ஏழைகளை தெருக்களில் போய் நான் தேடி கொடுக்கும் போதே அவர்களுடைய கண்களால் மாலை மாலையால் கண்ணீர் கொட்டுற காட்சி இருந்துச்சு யாருமே எங்களை தேடி வரலையே நீங்க தேடி வந்தீங்களே அழுது துவாசியாக அந்த ஹதியாக்களை வாங்கிக் கொண்டேன் ஆஸ்பத்திரிக்கு திரும்ப வருகிறார் அல்லாஹ் மிகப்பெரியவன் அந்த குழந்தை கட்டிலில் விழுந்து உட்கார்ந்து இருக்கிறார் வார்த்தைகள் சாமானியமானது ஆகவே இந்த மூன்று வகையான சோதனைகளின் போதும் அல்லாஹ் சொல்லுகிறார் பொறுமையாக இருங்கள் தகுவாக அறிகிறீர்கள் இதுதான் வெற்றிக்கு வழி பயிர்ந்ததா இப்படி நான் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானா பூரா உலகத்திலும் வாழும் எல்லா உண்மையான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருவார்கள் அவனது தீவிலே முழுமையான நம்பிக்கை ஏற்படுத்துவானார் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவானார் அதற்கு எந்த விதமான கேவலமோ அல்லது கண்ணிய குறைவான நிகழ்ச்சிகளோ நடந்து விடாமல் பாதுகாத்துவாயா ஆகும்